ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்திலே பதினான்கு விதமான பாதங்களை தியானம் பண்ணிண்டு நமஸ்காரம் பண்ணுறதான ஸ்லோகம் அதற்குன்னு உள்ள சரித்திரத்தை பார்த்தோம் இந்த பதினான்கு விதமான பாதங்களும் கயா இருக்குன்னு புராணம் நமக்கு காட்டுறது இந்த பதினான்கு பாதங்கள்லேயும் பிண்டப்பிரதானம் பண்ணணும் ஸ்ராத்தம் பண்ணி பிண்டப்பிரதானம் பண்ணணும் முதல்ல கஜாக்ஷேத்திரத்துக்குள்ளே நுழையணும் நுழைஞ்ச உடனே அங்கே யூபம் அப்படிங்கிற மரத்தை நட்ட இடம் இருக்குது அந்த இடத்த பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறதுனால வாஜபேயங்கிற யாகம் பண்ணின பலன் கிடைக்கிறது ஓம் நமோ பிரம்மணேஜாய ஜகஜன்மாதி ரூபினே பக்தானாஞ்ச பிதிருனாஞ்ச தாரணாய நமோ நமஹா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த யூபம் நட்ட இடத்துல பலிப்பிரதானம் பண்ணணும் அப்படின்னு புராணம் நமக்கு காட்டுறது அதற்கு யமபலின்னு பேர் தத்தோ யமபலிம் க்ஷிப்துவா மந்திரேனானேன யத்னதா இந்த மந்திரத்தை சொல்லி யமனுக்கு பலி கொடுத்துட்டு அந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே போகணும் அப்படி ஒவ்வொரு பாதமாக அங்கே ஸ்ராத்தம் பண்ணணும் சாட்சாத் கயா கயாசிரஸ்யத ஸ்ராத்தபதே குறியாத் சபிண்டகம் சாட்சாத் பல்கு பல்குதீர்த்தாசிரயம் கிருதம் பல்குனின்னு ஒரு நதி ஓடுறது அந்த நதியில் அந்த நதி எங்கே ஓடுறதுன்னா இந்த கயாசுரனுடைய சிரசு இருந்த இடத்துல தான் அந்த நதி ஓடுறது அந்த இடத்துல பல்குனி தீர்த்த ஸ்ராத்தத்தை அங்கே பண்ணணும் முகம் சீதது தஸ்மாத் ஸ்ராத்தமிஹாட்சயம் அங்கே தான் கயாசுனுடைய சிரஸ் இருந்தது தலை இருந்தது ஆகையினாலே அங்கே ஸ்ராத்தம் பண்ணுறதுனாலே அக்ஷயமான சுகத்தை பித்திருக்களுக்கு கொடுக்கறது அதன் மூலமாக பண்ணுறவனுக்கும் நிறையா பலன் கொடுக்கறது ஆத்யோ கதாதரோ தேவா வியாவியாத்மனாஸ்திதா ஸ்திதா விஷ்ணுவாதி பதரூபேன பிதॄணாம் முக்திஹேதவே அங்கே கதாதரர்னு சந்நிதி இருக்குது கயா அந்த கதாதரட பிரார்த்தனை பண்ணி அத்தனை பாதங்கள்லேயும் ஸ்ராத்தம் பண்ண ஆரம்பிக்கணும் அதில் பாதம்னு இந்த பகவான் விஷ்ணு கதாதரராக அவதாரம் பண்ணி அந்த கயாசனுடைய ஹிருதயத்தில் வச்ச பாதம் இருக்கிற ஹிருதயத்தில் வச் பாதத்தை வச்ச சின்னம் இருக்குது அடையாளம் இருக்குது அங்கே தான் விஷ்ணு பாதம்னு பெயர் அங்கே ஸ்ராத்தம் பண்ணணும் அங்கே ஸ்ராத்தம் பண்ணுறதுனால பித்ருணாம் மோக்ஷகாரணம் ஸ்பரிசனாத்து பூஜனாச்சைவ பித்ருணாம் மோக்ஷகாரணம் அந்த விஷ்ணு பாதத்தை தொடுறதுனாலேயும் அதை பூஜை பண்ணுறதுனாலேயும் அங்கே ஸ்ராத்தம் பண் பிண்டப்பிரதானம் பண்ணுறதுனாலேயும் பித்தர்களுக்கு மோட்சத்தையே கொடுக்கறது அப்படின்னு புராணம் நமக்கு காட்டுறது அந்த இடத்துல ஸ்ராத்தம் சபிண்டகம் கிருத்வா குலசாகசிரமாத்மனஹா அந்த இடத்துல ஸ்ராத்தம் பண்ணி பிண்டப்பிரதானம் பண்ணுறதுனால தன்னுடைய குலம் ஆயிரம் தலைமுறை கரையேறது விஷ்ணுலோகம் சமுத்திரத்தியா நயேத் விஷ்ணுபதம் நரஹா விஷ்ணுலோகத்தை சாஸ்வதமான விஷ்ணுலோகத்தை அத்தனை பிதர்களுக்கும் காட்டுறான் ஆகையினாலே அத்தனை பேருக்கு விஷ்ணுலோகத்தை காட்டின பலன் அங்கே ஸ்ராத்தம் பண்ணுறவனுக்கு கிடைக்கிறது ஸ்ராத்தம் கிருத்வா ருத்ரபதே நயேத் குலசதம் நரஹா சகாத்மனா சிவபுரம் ததா பிரம்மபதே நரஹா அடுத்ததாக ருத்ரபாதம் இருக்குது ருத்ரபாதத்திலே ஸ்ராத்தம் பண்ணி பிண்டப்பிரதானம் பண்ணுறதுனாலே நூறு தலைமுறையை ருத்ரலோகத்திலே அமர்த்தறான் பிரம்மலோ பிரம்மபதே நரஹா அடுத்ததாக பிரம்மாவனுடைய பாதத்திலே ஸ்ராத்தம் பண்ணி பிண்டப்பிரதானம் பண்ணுறதுனாலே பிரம்மலோகம் குலசதம் சமுத்திரத்திய நயேத் பித்ருன்னு நூறு தலைமுறை இருந்த பித்திருக்களை பிரம்மலோகத்தில் அமர்த்தரம் தட்சிணாக்னிபதே ஸ்ராத்தி வாஜபேய ஃபலம் லபேது அங்கே தட்சிணாக்னின்னு ஒரு பாதம் இருக்குது அந்த பாதத்திலே ஸ்ராத்தம் பண்ணி பிண்டப்பிரதானம் பண்ணுறதுனாலே வாஜபேயங்கிற யாகம் பண்ணின பலன் அத்தனை பித்திருக்களுக்கும் கிடைக்கிறது அங்கே ஸ்ராத்தம் பண்ணினவனுக்கும் அந்த ஃபலம் கிடைக்கிறது ஸ்ராத்தம் கிருத்வா ஆகவனீயே வாஜபேய ஃபலம் லபேது ஆகவனீய பாதம்னு இருக்குது அந்த பாதத்திலே ஸ்ராத்தம் பண்ணுறதுனாலே வாஜபேயங்கிற யாகம் பண்ணின ஃபலம் கிடைக்கிறது கார்கபத்தியே பதே ஸ்ராத்தி ராஜசூய ஃபலம் லபேது கார்கபத்தியங்கிற பாதத்திலே ஸ்ராத்தம் பண்ணி பிண்டப்பிரதானம் பண்ணுறதுனாலே ராஜசூய யாகம் பண்ணின பலம் கிடைக்கிறது ஸ்ராத்தம் கிருத்வா சபியபதே ஜோதிஷ்டோம பலம் லபேது இப்படி ஒவ்வொரு பாதத்திற்கா பலன்களை சொல்லிட்டு வர ஸ்ராத்தம் கிருத்வா சக்கரபதே சந்திரலோகம் நயேத் பித்ருன்னு இந்திரபாதம் இந்திரபாதத்திலே ஸ்ராத்தம் பண்ணி பிண்டப்பிரதானம் பண்ணுறதுனாலே இந்திரலோகத்தை பிதற்கள் அடையரா ஸ்ராத்தி சூரியபதே பஞ்சபாபினா அர்க்கபுரம் நயேத்து பஞ்ச மகாபாதங்கள் பண்ணினவராக இருந்தாலும் கூட அந்த சூரிய பாதத்திலே ஸ்ராத்தம் பண்ணி பிண்டப்பிரதானம் பண்ணுறதுனாலே அர்க்கபுரம் நயேத்து சூரியபுரத்தை அடையிறார் கார்த்திகேய பதே ஸ்ராத்தி சிவலோகம் நயேத் பித்ருன்னு கார்த்திகேய பாதத்திலே ஸ்ராத்தம் பண்ணி பிண்டப்பிரதானம் பண்ணுறதுனாலே சிவலோகத்தை அத்தனை பிதற்களையும் அடைவிக்கிறான் ஸ்ராத்தம் கிருத்வா அகஸ்தியபதே பிரம்மலோகம் நயேத் பித்ருன்னு அகஸ்திய பாதத்தில் ஸ்ராத்தம் பண்ணி பிண்டப்பிரதானம் பண்ணுறதுனாலே அத்தனை பிதர்களையும் சிவலோகத்தில் பிரம்மலோகத்தில் அவர்களை அமர்த்துறான் கஷ்யபஸ்ய பதே ஸ்ராத்தி பித்ருன் பிரம்மபதம் நயேது கஷ்யப பாதத்தில் ஸ்ராத்தம் பண்ணுறதுனால திரும்பவும் ஜனன மரணங்கிறது இல்லாமல் பித்தர்கள் அத்தனை பேரையும் பிரம்மபுரத்தில் அமர்த்தரான் சாஸ்வதமாக அப்படியே ஒவ்வொரு பாதங்கள்லேயா ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு புராணம் நமக்கு விரிவாக விளக்கிறது அந்த பாதங்கள்லாம் அத்தனை பாதங்கள்லேயும் ஸ்ராத்தம் பண்ணணும் காசி யாத்திரையாக கஜைக்கு போனால் அத்தனை பாதங்கள்லேயும் ஸ்ராத்தம் பண்ணணும் அத்தனை பாதங்களை காட்டிலும் சர்வேஷாம் வைஷ்ணவம் ஸ்ரேஷ்டம் விஷ்ணோ ருத்ரஸ்ய பதம் அப்படின்னு எல்லா பாதங்களை காட்டிலும் உயர்ந்த பாதம் எதுன்னா விஷ்ணு பாதம்தான் சிறந்தது ஆகையினாலே விஷ்ணு பாதத்தில் ஸ்ராத்தம் பண்ணினாலே எல்லா பாதங்கள்லேயும் ஸ்ராத்தம் பண்ணின பலம் கிடைக்கிறது அப்படிங்கிறத வச்சுண்டு விஷ்ணு பாதத்தில் மாத்திரம் ஸ்ராத்தம் பண்ணுறதாக அமைஞ்சிருக்கோ என்னமோ தெரியல இந்த நாளில் ஆனால் புராணங்களிலே பார்த்தாலும் நம்முடைய தர்மசாஸ்திரங்களிலே பார்த்தாலும் காசி யாத்திரையை சொல்லக்கூடிய கிரந்தங்களில் பார்த்தாலும் அத்தனை பாதங்கள்லேயும் ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறது அப்படி அத்தனை ஸ்ராத்தங்கள்லேயும் அத்தனை பாதங்கள்லேயும் ஸ்ராத்தம் பண்ணின பலம் கிடைக்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறதுனாலே அப்படின்னு ஸ்ராத்தத்தில் இந்த ஸ்லோகத்தை நமக்கு மகரிஷிகள் அமைச்சு கொடுத்துருக்கா அப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லி தியானம் பண்ணிக்கணும் அத்தனை பாதங்களையும் தியானம் பண்ணிட்டு பதினாலு விதமான பாதங்களையும் தியானம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணுறதுனாலே பித்திருக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறா என்ன விதமான ஜென்மா எடுத்திருந்தாலும் பித்திருக்களுக்கு சத்கதி கிடைக்கிறது அந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம் நமஸ்காரம் பண்ணுறதுனாலே ஆதிதேவனான கதாதரரே ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்முடைய பித்திருக்களை அனுகிரகம் பண்ணுறார் அந்த ஸ்ராத்தம் பண்ணுறவனுக்கும் சகலவிதமான ஸ்ரேயஸையும் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு புராணங்கள் நமக்கு காட்டுறது ஆகையினாலே இந்த பதினான்கு பாதங்களையும் தியானம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணின பிறகு ஆபோஷணம் போடணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் வகுத்து கொடுக்கறது அப்படி உத்தமமான ஒரு மந்திரமாகவே இந்த ஸ்லோகத்தை நமக்கு ரிஷிகள் அமைச்சு கொடுத்துருக்கா மேற்கொண்டு அடுத்த மந்திரத்தோட அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்